கட்டுகள் Today is binding. கட்டுகளோடு நீங்கள் புதிய வருஷத்துக்குள்ள போகக்கூடாது With bindings and you could not enter into the new year. கட்டுகள் அறுக்கப்பட்ட நிலவரத்தில் இல்லாவிட்டால் அவிழ்க்கப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் போக வேண்டும் Bindings to be removed or it will be loosened, you must enter in that state. ஒ- புதிய வருஷத்துக்குள்ள ஒரு விடுதலையோடு நீங்க கால் எடுத்து வைக்கணும் You must keep your, lay your feet into new year with a deli- deliverance. ஒன்று மரண கட்டுகள் Oneness and the bindings of death. பதினெட்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் சாம்ஸ் எயிட்டீன் வர்ஸ் ஃபோர் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது The sorrows of death compassed me. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்னால ஒரு மரணத்தின் ஆவி போராடிக்கிட்டே இருக்கும் Behind every child of God, this death is striving with them. ரெண்டு மரணம் இருக்கிறது There are two kinds of death ஒன்று சரீர மரணம் ரெண்டாவது ஆத்தும மரணம் One is physical death and another one is is soul, the death at soul. இந்த ரெண்டு மரணமும் உன் கூடயே நிழல் போல வந்துகிட்டே இருக்கும் These two death will follow lo- you like a shadow. எங்க சான்ஸ் கிடைச்சாலும் உன்னைய தோக்கடிக்கணும் And when it gets chance, its uh, desire is to, to make you எங்க fail. சான்ஸ் கிடைச்சாலும் உன்னைய உலகத்தை விட்டு தூக்கிடணும் கொன்றணும் அழிச்சிடணும்னு பார்ப்பான் When it gets chance, it will take you to uh, come out of the world or kill you from this world. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் when jesus was in this earth and the plan of the father he must die on the cross ஆனா ஏரோது குழந்தையிலேயே அவரை கொல்லதுக்கு ட்ரை பண்ணு but herod take a decision to, to kill him when he was a child இன்னொரு இடத்துல அவரை கல்லெறிந்து கொல்ல முற்பட்டார்கள் at one place and they have initiated to stone him இன்னொரு இடத்துல அவரை செங்குத்தான மலையிலிருந்து தலைகீழ தள்ளி கொள்ளணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க And at one place, and they made it to stand at the top of the mountain and make him to fall down. ஆனா தேவன் அதுக்கு அனுமதிக்கல But the Lord did not permit it. தொடர்ச்சியாக அவரை கொலை செய்யும்படியாக அந்த வல்லமைகள் போராடி கொண்டே இருந்தது Continuously, those spirits were following after him to kill him. அதுபோல உனக்கும் எனக்கும் பின்னால ரெண்டு விதமான மரண வல்லமைகள் போராடிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது உன்னைய தோல்வியடைய வைக்கணும் இல்லாட்ட கொன்றணும் Likewise, these two death are following or purging after you to kill you or to make you fail. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் The thief comes to steal and to destroy and to kill. இந்த மரண இந்த வல்லமை போராடும் பொழுதுதான் நல்ல ஆவிக்குரியவங்க கூட செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க When this power of death is started to fight against us, even a good spiritual man and thinks in mind it is better to die. மரணத்தை விரும்புகிறவர்கள் ஜீவனை வெறுக்கிறார்கள் And those, tho- those who love death, are they are hating life. செத்துட்டா நல்லா இருக்கும் It is better if we die. நான் சாகணும்னு நினைக்கிறேன் I desire to die. இப்படிலாம் நீங்க இந்த வருஷத்துல எப்பமாவது பேசியிருக்கீங்களா Have you spoken such words in this year? சாவை விரும்பி இருக்கீங்களா Have you loved this death? தற்கொலையை வாஞ்சிச்சிருக்கீங்களா Have you desired a su- committing suicide? இல்ல ஆண்டவரே என்னை எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா Or have you thought in your mind, if Lord would taken us, it would be better? நீங்க யோசிச்சு பாருங்க Think and see. இந்த மரணம் உங்களுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும் And this death will strive or fight with you. இது எழுத்தின் பிரகாரமான ஒரு வல்லமை And these are the literal powers. அது ஒரு மரண ஆவி மரண பயம் And these are the fear of death or spirit of death. இன்னொன்னு என்ன பண்ணும் மரண பயத்தை உண்டாகும் நீ செத்துருவ நீ இருக்க மாட்ட நீ தொலைஞ்ச இப்படியே உன்னைய தூங்க விடாம சாப்பிட விடாம உன்னைய போராடும் On the other part, the fear of death will tremble you to make, it will not allow you to sleep, it will allow you to death, to die. மற்றொன்று ஆவிக்குரிய மரணம் And another is sp- spiritual death. அது உன்னுடைய தெய்வீகத்தை நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் and that count loss of your divinity நீ அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயினாரு அவங்க எழுத்தின் பிரகாரமா சாவல ஆனா தேவனுடைய ஜீவனை விட்டு சபையை விட்டு வெளியே வந்துட்டாங்க when you eat that fruit of life of life then you will die and it was given a curse to them but they were not found, uh, face the literal death but they came out of the garden எத்தனை பேர் மரண போராட்டத்தை உணர்கிறீர்கள் how many are feeling and you are realizing the, the spirit of death பைபிள்ல ஒரு மனுஷன் சொல்றான் மரணத்துக்கும் எனக்கும் சில அடிகள் இருந்தது And uh, a man said in the Bible, uh, to death and only few uh, steppings for me and the death. இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு மரண போராட்டங்கள் வந்தது In this year, and how many faced the striving or towards மரணத்துக்கு death, எதுவான வியாதிகள் and because of death, many sicknesses, மரணத்துக்கு எதுவான விபத்துகள் and the disease, uh, dis- uh, death, uh, accidents of மரணத்துக்கு எதுவான சூழ்நிலைகள் and many situations nearing death, மரணத்துக்கு எதுவான எண்ணங்கள் and many thoughts of death, இப்ப கூட ஒரு சிலருக்குள்ள இருக்கும் even s- now you may have. இரண்டாவது Secondly, அதே பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் எயிட்டீன் சாம் ஃபிஃப்த் வர்ஸ் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கன்னிகள் என்மேல் விழுந்தது அடுத்து பாதாளம் நெக்ஸ்ட் next is hell. இந்த பாதாளத்தினுடைய தன்மை என்ன What is the nature of this hell? பாதாளத்தின் சக்தி என்பது ஒரு வித்தியாசமானது The power of hell is entirely different. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் And I will build up my church uh, church on this rock. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை The gates of hell are not prevailed over it. ஆனா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாதாள கட்டுகள் என் மேல் வந்து விழுந்தது But Here the psalmist says, the sorrows of hell compassed me. பாதாளத்தினுடைய அந்த தன்மை என்ன And what is the nature of this hell? பாதாளம் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் Hell is taking steps to conquer, உன்னைய தோற்கடிக்கணும் தான் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணும் and it is uh, desiring to make you fail, and it must conquer. பாதாள கட்டுகளுங்கிறது அதனுடைய சரியான ஒரு அடையாளம் உன்னுடைய ஜீவியத்துல உன்னை தோக்கடிக்கணும் The bindings of hell or sorrows of hell is its important purpose upon your பாதாளத்தின் wisdom. வாசல்கள் சொல்லுங்க உங்களை மேற்கொள்ளுவதில்லை அப்ப மேற்கொள்ளணும்னா என்னது ஜெயிக்கிறதுக்கு தான் அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும் The gates of hell shall not prevail over thee. It means that it will it take it taking steps to prevail over you. இதெல்லாம் 1 குருந்தியர் 15 55 ல பாக்கும்போது When we look this in first Corinthians chapter 15 verse 55, மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே பாதாளம் ஜெயிக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கு and grave is uh, taking steps to attain the victory இந்த போராட்டம் உங்களுக்குள்ள வெற்றியா தோல்வியா வெற்றியா தோல்வியா இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா பாதாளத்தின் ஆவி உன்னோடு போராடுதுன்னு அர்த்தம் if you have a conflict in your mind either it will be success or failure it means that and you have the a power of this or death hell is striving with you இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல போனால் when you tell another meaning for it பாதாளத்தின் வல்லமையினுடைய தக் சக்தி என்னன்னா அது சங்காரம் The power of the hell, its power is to destroy. hosea பதிமூன்று பதினான்கு Book of Hosea, chapter 13, verse 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதைகள் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும் பாதாளமே உன் சங்காரம் எங்கே oh grave where is thy destruction அப்ப பாதாளத்தின் வல்லமை என்னது சங்காரம் and the power of the grave is to destroy இந்த சங்கார வல்லமைகள் தான் எகிப்தில் சுத்துனது இஸ்ரேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார் this power of destruction roam around the Egypt and the people of Israelites were saved இப்படிப்பட்ட போராட்டங்களை எத்தனை பேர் சந்திச்சீங்க and how many face such conflicts in your life சங்காரத்தின் வல்லமைகளும் உங்களை ஜெயிக்கணுங்கிற வல்லமைகளுக்குள்ள இல்லாவிட்டால் உங்களை தோற்கடிக்கணுங்கிற வல்லமைகளுக்குள்ளே எத்தனை பேர் மாட்டிக்கொண்டீர்கள் how many were entangled the power of destructions or the power to overcome you or the power to uh, uh, succeed you நீங்களே யோசிச்சு பாருங்க you think and see உங்களுடைய நிலவரம் எங்க இருக்கு how is your state now மரண கட்டுகள் உங்களோடு போராடுகிறதா is the bindings of death or sorrows of death are striving with you இல்ல பாதாளத்தின் வல்லமைகள் உங்களோடு போராடுகிறதா or the power of the death uh, uh, fighting with you நீங்களே உங்களை கண்டுபிடிக்கலாம் you must identify your self இந்த வல்லமைகள் உங்களுக்குள்ளே போராடும் பொழுது தான் நீங்கள் பயங்கரமான வேதனைகள் சஞ்சலங்கள் தவிப்புகளை நீங்கள் உணர்கிறீர்கள் when these powers are fighting with you and you will go under sorrows and heaviness and many kind of pains இந்த வல்லமை வரும் பொழுது தான் உங்களுக்குள்ள பயங்கர கஷ்டங்கள் துக்கங்கள்லாம் வருது when these powers fighting with you you are going under the tortures and failures and difficulties வெளிப்படுத்தல் 9 ஆம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் முதல் வசனங்கள் வாசி and book of revelation chapter 9 verse 1 and 2 ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சூளியின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அதுக்குள்ள இருந்து புறப்பட்டது என்ன தெரியுமா what proceed out of it அதுக்குள்ள இருந்து புறப்பட்டது என்னது and what came or arose out of it வெட்டுக்கிளிகள் வெளியே வந்து விழுந்தது and the locust came and fall down அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கோப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது and the power is given to it the power which is compared to the scorpions இதுதான் பயங்கர வேதனையின் ஆவி and this is the painful spirit இதை நீங்க அஞ்சாவது வசனத்துல பார்க்கும் பொழுது when we see this fifth verse மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும் சரீரத்தில் பயங்கர வேதனையை கொண்டு வர்றது யாரு இந்த பாதாள குழியின் வல்லமை and this power of the pit of hell is bringing such a terrible painful experiences and is bringing to you நீ சாக மாட்டாய் you will not die ஆனா உன்னைய சாகர வரைக்கும் கொண்டு போய்டுவான் but uh, till you die i will bring you there பயங்கர வேதனையா இருக்கும் and it will be great tormentation அஞ்சு மாசம் அளவு for 5 minutes இப்படி 5 months அதாவது சில மாதங்கள் சில வருடங்கள் சில நாட்கள் சில வாரங்கள் இப்படி போட்டு ஒண்ணே உபத்திரவ காலம் மாதிரி வச்சிருப்பான் and he will take you the tribulation period for years together or hours or months or weeks together ஒன்று மரண கட்டு இரண்டாவது பாதாளத்தின் கட்டு one is bindings of death and another is bindings of hell இது இருக்கா நீங்க பார்க்கணும் you check and see whether it is in you அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into book of acts of the apostles chapter 8 verse 24 நீ கசப்பான பிற்றிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் 23ல கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டில் நீ இருக்கிறாய் and thou were found in a gall of bitterness and the bound of iniquity அப்படின்னு என்ன அர்த்தம் what does it mean இவன் ஞானசானம் எடுத்த ஆள் தான் he was the one baptized இருபத்தி பன்னிரெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனம் verse 13 அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் பெற்ற ஒரு ஆளை பார்த்து கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு ஊழியங்கார சொல்றான் நீ பாவக்கட்டில் இருக்கிறதா நான் உன்னை காண்கிறேன் And Simon, who was baptized and looking unto the person, he said, Thou art in the gall of bitterness abound in iniquity. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க How would it be? ஞானசான எடுத்திருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்கிற இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற ஆனால் இப்போ நம்முடைய நிலவரம் என்னன்னா நம்மில் அநேகர் பாவக்கட்டுக்குள்ளே இருக்கிறோம் அதனால நம்மில் அநேகருக்கு மீட்பு இல்லை மன்னிப்பு இல்லை You have taken water baptism, you have taken received the anointing, but many are not removed or from this, are not having the redemption out of this iniquity. அதுக்கு காரணம் என்ன What was the reason? இருபத்தொன்னு இருபத்தி இரண்டு உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ இரு நீ அனசன் எடுத்திருக்கிற ஆனா இருதயம் தேவனுக்கு முன்னாக செம்மையா இல்ல You have taken water baptism and thy heart should be right before the sight of the இன்னும் Lord. உனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறது And still you have wickedness. இன்னும் துர்க்குணம்னா என்னது ஜென்ம சுபாவம் And wickedness is a sensual nature. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று உருவாக்கத்தை பத்தி தா- இது பேசுகிறார் And psalmist is telling about the forming, and I was considered after my womb with wickedness, I was still found in the wickedness. அப்படி நம் அப்படியானால் நீ பாவக்கட்டுல இருந்தா என்ன நடக்கும் If so, if you are found in the bind- bindings of sin, what would happen? பாவம் ஒரு கயிறு Sa- Sins are like a rope, அது உன்னை கட்டும் the cords will bind you. நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் Proverbs chapter 5, இருபத்தி இரண்டாம் வசனம் verse 22 துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் பாவம் வந்து ஒரு கட்டு அது ஒரு கயிறு எப்படினாலும் உன்னை கட்டிடும் sins are like a cords and somehow it will bind you ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஆறை பார்க்கும் பொழுது when we look at the book of isaiah chapter 58 verse 6 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் பாவம் கூடும் பொழுது அதுக்கு பேர் என்னது சில்லற கூடுனா என்னது சில்லறையெல்லாம் கூட்டிட்டுனா ரூபாய் ஆயிடும் அதே மாதிரி பாவம் கூடிடுச்சுன்னா அக்கிரமமாயிடும் When sins are added, I changed into for wickedness. அக்கிரமத்தின் kattugal paavathin kattugal Bands of wickedness or bands of sins. innu edavadu vidamudiyada paavam ungalkulla iruka Is there any sins that you are not able to leave it? innu vidudalai பெற paavam iruka Is there any sins that you could not be delivered? நீங்களே உங்களை நீங்களே nidanithu paakanum You discern yourself and see. நம்ம நிலவரம் என்ன How is our state? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு And uh, it is since uh, these many sub- years have passed after இன்னும் salvation. இன்னும் நமக்குள்ள எத்தனையோ விதமான குறைகள் பலவீனங்கள் புத்தீனங்கள் மதியினங்கள் புறஜாதிகள் நம்மளை குற்றம் சாட்டுகிற அளவில் உள்ள குறைபாடுகள் நமக்குள்ள மறைஞ்சிருக்கு And still some of the blunders or mistakes or shortcomings or foundedness or foolishness and uh, Gentiles accusers and such a things are found in our life. சில நேரங்களில் நம்ம அறியாமலே பஸ்ட் ஆயிடுறோம் And sometimes unknowingly we are bursting. அடுத்ததாக நெக்ஸ்ட்லி ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது when we look unto book of Isaiah chapter 52, இரண்டாம் வசனம் verse 2, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு கழுத்தின் கட்டுகள் என்பது உன்னை தலை நிமிர விடாமல் தடுக்கிற ஒரு வல்லமை bands of neck eh, means that it never allow you to lift up your heads. அது உன் தைரியத்தை எடுத்துரும் It take out your boldness, கழுத்துல கட்டப்பட்டவன் எப்படி இருப்பான் குனிஞ்சிட்டே இருக்க வேண்டியது one who are bound in neck and how would be he will bow his heads down உனக்கு தேவசமூத்திர நிமிந்து உட்கார முடியாது you could not lift up your heads and straight sit straight in the presence of the lord நாலு பேர் மத்தியில குடும்பத்தின் மத்தியில சபையின் மத்தியில சத்திய ஜனங்கள் மத்தியில ஊழியக்காரங்க மத்தியில எல்லாம் நீ தல குனிஞ்சே இருப்ப among the servants of god among the people among the gentiles and the church and you will bow your heads down கழுத்தின் கட்டுகள் bands of neck அதுதான் உன்னால நிமிர்ந்து பார்க்க முடியாம நீ ஒரு கூனியை போல சுத்திக்கிட்டே இருக்க வைக்குது and that will not allow you and will make you to be like a bend. உன் கழுத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து விடு You must loose your bands of your neck. ஊழியெல்லாம் நம்மளா தான் செய்றோம் Do your ministry well, ஆனா உன் கழுத்துல உள்ள கட்டுகளோடு நீ ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது but doing the ministry with bands of your neck, there is no use of it. அதை நீயே அவுக்கணும் You must loosen. உன்னை நீ சரிப்படுத்தணும் You must make you perfect. நீ நினைச்சா அது சரியாயிடும் If it is, if you think it is possible with you, பைபிள்ல சொல்லி இருக்கிறது தேவனால் எல்லாம் கூடும் அடுத்து யாரால கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் and Bible says that everything is possible with God and those who believe it is possible with Him. ஒரு இந்து மனுஷன் சிகரெட் குடிக்காம இருக்கான் A Hindu man, uh, he is not having a habit of ஒரு smoking. இந்து மனுஷன் சாராயம் குடிக்காம இருக்கான் A Hindu man is not having the habit of liquor. இப்படி உலக பிரகாரமான மனிதர்களே பாவங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது ஒன்னால ஏன் முடியல When the worldly persons are refraining from the sins, uh, why can't you live in that life? அவன் விபச்சாரமே பண்ணாம இருக்கான் And he commits not adultery, வேசித்தனம் பண்ணாம இருக்கான் he commit not நீ fornication. அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்துற You say that you are anointed, but you deceive. நீ துரோகம் பண்ணுகிறாய் And you are, tra- tra- you உன் are கழுத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்து விடு you must loose the bands of your neck. அடுத்ததாக Nextly, லூக்கா எட்டு இருபத்தி ஒன்பது Book of Luke, chapter 8, verse 29. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னான் அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தான் He was bound with chains and fetters. உனக்கு மேல இருக்கிற பிசாசின் கட்டு உன்னை விட்டு போகணும். And all the binds of the Satan over you must be departed. இந்த பிசாசு உன்னை கட்டி வைக்கிறான் And these de- demons binding you. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது And where is his habitation? அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக இருந்தது And his habitation is in sepulchre or tomb. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குங்குது ஆனா பிசாசு பிடிச்சவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு கல்லறையாக இருந்தது And our habitation is in, a dwelling is in heaven, but one was possessed by dev- devil and his habitation is in tomb. இது குறித்து மார்க் அஞ்சு அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் அவனுடைய குடியிருப்பு கல்லறை இருந்தது And we can see this in book f- fifth chapter. மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது And we can see in book of Mark chapter 5 and his habit dwelling is in tombs. அப்போ இப்ப அவனுடைய நிலவரம் என்ன அவன் சங்கிலிகளினால விலங்குகளினால கட்டப்பட்டவனாய் கிடக்கிறான் How his present state was and he was bound by the fetters and chains. இந்த கட்டுகள் எப்படி நீங்கிறது And how these bands are removed. இன்னைக்கும் கூட சில விசுவாசிகள் விசு வீ- வீட்டுல போராட்டம் இருக்கு In some of the believers' house there are some uh, strivings or fightings. சிலருக்கு மேலலாம் கை வச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க if we lay our hands and they will start to roam ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துல ரிசெப்ஷன்ல நான் சொல்லியிருப்பேன் பாஸ் அருள்தாஸ் ஜெபிக்கிறாரு அந்த பையன் ஆட ஆரம்பிக்கிறான் in a reception function uh, a person அவங்க அனிதா கல்யாணம் ஆகி 3 நாள் கழிச்சு ரிசெப்ஷன் ஆட ஆரம்பிக்கிறான் pastor Aruldas prayed for a um, boy uh, and that he started to uh, இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிங்க and see how his life would be ஆனா விசுவாசி he was a believer இவர் Sunday school teacher was a Sunday school teacher ivarku kalyanam கட்டி வைக்கறாங்க kalyanam கட்டினா ivan aadran he got married and he was possessed by demon வாழ்க்கையே ஆடும் and his life will be shaked அப்ப pisasin kattugal oru silarukulla சரியான விடுதலை இல்லாம இன்னும் உள்ள இருக்கு in some there are the bindings of the devil are not removed and still they have the problem in them நீங்க நினைக்கிற மாதிரி ஆடுற பிசாசை துரத்திடலாம் ஆடாம இருந்தே ஒண்ணே ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதான் இப்ப ரொம்ப வீடுகள் இருக்கு and shaking devils can be chased out but some demons are not shake, uh, shook and we cannot cast them out அந்த குடும்பத்தையே அலக்கழிக்கும் and that will torment the whole family சில பையங்களுக்குள்ள in some of the boys, சில புருஷனுக்குள்ள in husband, சில மனைவிக்குள்ள in some wives. இந்த ஆவிகள் உள்ள வந்துடும் And these spirits enter into them. இது குழப்ப ஆரம்பிச்சிடும் அந்த குடும்பத்தையே அசைக்கும் And this will confuse the family, it will shook the family. ஒரு சிலர்லாம் நீங்க நினைக்கிறீங்க அவங்க விபச்சாரம் பண்றாங்க வேசித்தனம் பண்றாங்க அது ஒரு spirit And they, you may think that some are committing adultery or fornication, uh, it is a spirit. வேசித்தனத்தின் ஆவினே பைபிள் சொல்லு and the bible says it is spirit of fornication ஒரு சிலர் எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க நியாயத்துக்காக போராடுறாங்க இல்ல இல்ல சண்டை போட்டுக்கிற ஒரு ஆவி இருக்கு some keep quarreling and you may think they are uh, fighting for justice but still they have the spirit of fighting ஒரு சிலருக்கு யாரோடையும் ஒத்து போக முடியாது மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பைபிள் சொல்லுகிறது நியாயாதிபதிகள்ல பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஆவி உள்ளே வந்தது ஆண்டபடினால் கருத்து வேறுபாடு வந்தது And some they do not have uh, the uh, coincide with others and they have the spirit of fighting with others. And the Bible, in Judges we can read that they had a different of spirit wickedness in them and they could not have, they have, they be staying in நான் the difference of எப்பவுமே opinion. நான் எப்பவுமே சொல்றது I used to say often, உன் வியாதிக்கு பின்னால பிசாசு இருந்துச்சுன்னா வியாதி சுகமாகாது behind your sickness if there is a devil and you, you will not be healed. உன் பாவத்துக்கு பின்னால பிசாசு இருந்துச்சுன்னா அது வியாதியா தான் உன்னை கொண்டு வரும் and if there are sins behind you and it become a sin அதுக்கு தான் இந்த பிசாசை ஃபர்ஸ்ட் அடிக்கணும் so first you have to beat the satan அடுத்ததாக nextly லூக்கா 13 16 13 16 of luke இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமானபடி 13 16 இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார் சாத்தான் கட்டி இருந்தான் and Satan bound சாத்தான் எப்படி கட்டியிருந்தான் How he bound? அவனை ரோட ரோட ஓட விடல வியாதியில கட்டியிருந்தான் He did not allow him to roam around the streets, but he was bound in sickness. பதினெட்டு வருஷமா அந்த பெண்ணை அந்த ஆவி பலவீனப்படுத்தும் ஆவி கட்டியிருந்தது And the spirit of weakness and bound her for 18 years. இந்த சுத்திரிப்பு கூட்டத்தோடு மரணக்கட்டு பாதாள கட்டுகள் உன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுகள் பாவ கட்டுகள் பிசாசின் கட்டுகள் வியாதியின் கட்டுகள் அருந்து போகும் And with the sanctification meeting, all the bindings of death and hell and sickness and sins and iniquities should be removed from you. ஆனா பதினெட்டு வருஷமா அவ சர்ச்சில் தான் இருந்தாங்க 18 years she was stayed in the church, but இந்த கட்டும் அவளை விட்டு போகவே இல்லை but this bounds did not remove from her. ஆனா கத்தர் கிருபையினால அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் But graciously the Lord delivered her on that day. கடைசி கட்டு எப்படிப்பட்ட கட்டு And what is the last band? அது கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த கட்டுகள் and this ban came out of Christ சத்தியத்தை அறிஞ்சதுனால because of knowing the truth சத்தியத்துல நிக்கணும் பொய் கூடாது உண்மையா இருக்கணும் உத்தமமா இருக்கணும் சமாதானமா போகணும் தாழ்ந்து போகணும் சகிக்கணும் விட்டு கொடுக்கணும் ஐயோ நான் ஏத்துக்கறேன்னு நீங்க செய்றீங்க பாருங்க இது நிமித்தம் உனக்கு சில கட்டுகள் இருக்கு and because of you taking some decisions i must stand in truth and i should not go away from this truth and i have to stand this and i must endure i must suffer and because of this you get some bans இதை குறித்து பவுல் பல விதங்கள்ல பேசுறார் And concerning this, Saint Paul spoke in different ways. அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்ட ஒரு சேனாபதி And he was a captain, he was bound by the sake of Christ. அப்போ சில இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதில் According to Acts chapter 26 verse 29, அப்போ சிலர் இருபது இருபத்தி மூன்றில் according to 20, 23 of Acts, பிலிப்பியர் ஒன்று ஏழில் ஒன் செவன் ஆஃப் பிலிப்பியன்ஸ் பிலிப்பியர் ஒன்று பதிமூன்றில் and 113 of Philippians கொலோசியர் நாலு பதினெட்டில் and 418 of Colossians ரெண்டு தீமோத்தியு ரெண்டு ஒன்பதில் and 2 Timothy chapter 2 verse 9 எபிரேயர் பத்து முப்பத்தி நாலில் and Hebrews chapter 10 verse 34 இந்த இடங்களில் எல்லாம் அவர் சொல்லுகிறாரு நான் கட்டப்பட்டவன் in all the places and he said that I was bound கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பல கட்டுகள் இருக்கிறது and because of uh, the sake of Christ I have many bindings இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன் I was bound like a transgressor ஒரு குற்றவாளியை போல கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டப்பட்டேன் like an accused I was bound for the sake of Christ நீ ஒரு பொய் சொன்னா தப்பி போயிடலாம் if you tell lies and you can escape கொஞ்சம் பச்சபாதமா நீ செஞ்சா செயல்பட்டுறலாம் if you uh, act partially and you can நீ act கொஞ்சம் மாயமலம் பண்ணா தப்பி போயிடலாம் and if you work with hypocrisy you can be escaped ஆனா நீ கிறிஸ்துவுக்காக நிக்கிற பாரு இது நிமித்தம் பயங்கரமான கட்டுகள் உனக்கு இருக்கு and since you stay for the sake of Christ and uh, you have you have to face many firm bindings கத்தர் இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விட விரும்புகிறார் today the Lord desired to loose all bindings இந்த வருஷத்தின் கடைசியில at the end of this year கத்தர் உன்னோடு இந்த கட்டுகளை அவிழ்க்க முடியாக பேச விரும்புகிறார் The Lord what desire to speak to you to lose all your bounds. பிசாசினுடைய செயல் கட்டுகிறது And the act, activity of the devil is to bind you. vela kattu avilpadu But the work of the Lord is to lose your bonds bounds. நியாயாதிபதிகள் பதினஞ்சு பத்தை பார்க்கும் பொழுது When we look into book of Judges chapter 15 verse 10 நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள் சத்ருனுடைய எய்ம் என்ன what is உன்னை the கட்டணும் what is the aim of the devil is to bind you அதுதான் அவனுடைய வேலை and that is his work ஆனா தேவனுடைய வேலை என்ன but what is the work of the Lord ஆ? தேவன் என்ன செய்யறாரு but what the Lord do ஆ? எரேமியா முப்பது எட்டுல பாருங்க look unto Jeremiah chapter 30 verse 8 அந்நாளில் நான் அவன் முகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு What the Lord of hosts say? பிசாசு சொல்றான் நான் அவனை கட்டுறதுக்கு வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு நான் கட்டுகளை அறுப்பேன் Devil says, and I came, I come to bind him, but the Lord say, I have came to break his yoke. அ- அறுப்பேன்னு சொன்னார அறுத்தாரா And he said, he, he will break. Did he broke it? நூத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் uh, Psalms 107 verse 14. வனாந்திரத்திலே நூத்தி ஏழு பதினான்கு அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் கட்டுகளை அறுப்பேன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்லியிருக்கு கட்டுகளை அறுத்தார் and he have broken the bonds it said that it was broken நூத்தி பதினாறாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look unto psalms 116 verse 16 கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமா இருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் இப்போ அவன் அறிக்கை என்ன வாட் இஸ் இஸ் கன்ஃபெஷன் ஒரு இடத்துல சொல்றாரு அறுப்பேன்னு இன்னொரு இடத்துல சொல்றான் அறுத்தார்னு இப்போ என்ன சொல்றான் அவிழ்த்து விட்டு விட்டீர் எனக்கு அவிழ்த்து விட்டீங்க எனக்கு ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னு சொல்றான் In one place he said i will break and another place was broken and here he said i lose the bonds எத்தனை பேருடைய கட்ட அவிழ்ப்பார் and how many bonds were loosed now ஆ எத்தனை பேருடைய கட்டுகள் அப்போ 16 பதினாறு இருபத்தி ஆறு Acts chapter sixteen verse twenty six சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகும் and all the people gathered at this meeting everyone's bands must be loosed இத விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படி those who believe this you close your eyes and bend your knees இன்னைக்கு நல்ல டைம் தருவேன் i give you time today எனக்கு இன்னைக்கு இது கடைசி கூட்டம் மாதிரி I think this is the last meeting for me. சரியான ஒரு அபிஷேகம் வரணுங்க A right anointing must come. தெய்வத்தினுடைய சக்தி நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு தான் போகணும் You must experience the power of God. உன்னைய பிசாசு இனிமே குற்றம் சொல்லக்கூடாது And no more Satan must accuse you. உன் மனசாட்சி உன்னைய குற்றமாக சீ- சாட்டக்கூடாது And your conscience would not accuse you. அபிஷேகம் பெறாம கூட்டத்தை விட்டு வெளியே போகவே கூடாது Without receiving anointing, don't depart from the meeting. உன்னுடைய மரண கட்டுகள் நீங்க வேண்டும் Let your sorrows of death be உன் removed. பாதாள கட்டுகள் நீங்க வேண்டும் Let your bands of the hell be removed. அஹ், உன் பாவ கட்டுகள் நீங்க Let வேண்டும் your bands of your sins be removed. உன் கழுத்தின் கட்டுகள் நீங்க Let வேண்டும் your bands of night be removed. உனக்கு இருக்கிற பிசாசின் கட்டுகள் நீங்க Let வேண்டும் the bands of the devil be removed. உனக்கு இருக்கிற வியாதியின் கட்டுகள் நீங்க வேண்டும் Let the bands of the sickness be ஓ removed. உனக்கு இருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த கட்டுகள் எல்லாம் நீங்க வேண்டும் let the bands that you received by the sake of the christ be removed கிறிஸ்துவின் நிமித்தம் நீ ஒரு பாதகனை போல நீ மாறி இருக்கிறாய் And because of Christ and you were changed like a transgressor. எல்லா கட்டுகளையும் நான் அறுப்பேன் I will break with all the bands. ஆமென் நான் அது தேவனுடைய வாக்குத்தத்தம் And that is the promise of the Lord. அந்த வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிச்சுட்டு சொல்லணும் கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார் Experiencing those promises, you must confess, the Lord have loosed all my இந்த கூட்டம் bindings. ஒன்று ரெண்டு ஊழியர்களுக்கும் ஒன்று ரெண்டு விசுவாசிகளுக்கும் உரியது அல்ல It does not belong to uh, two or three believers or two or three servants of God. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போறதை நான் பார்க்க வேண்டும் I must see everyone bands be removing. ஆமென் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம் Let us all close our eyes and stand on knees. Bible எல்லாம் மூடி ஒரு ஓரத்துல ஒதுக்கி வைங்க And close your Bible, lay it aside. குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க And then you just keep your child apart. ஆமென் அவைகள் உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு தடையாய் மாறி விடாம And they should not be hindrance that you to go to heaven. ஆ, கொஞ்ச நேரம் அப்படியே தேவனும் நீங்களும் நெருங்கிக்கிட்டே இருங்க For a while you go closer with God, you and you God. இருளின் வல்லமை விலகட்டும் Let all- வெளிச்சத்தின் வல்லமை நெருங்கட்டும் Let all the power of darkness be removed and the power, uh, power of light comes into us. சடுதியில ஒரு வல்லமை வரும் A sudden power will come. அதோடு உன் கட்டுகள் அருந்து போய்விடும் And with that all your bands be removed. உன் கட்டு மட்டுமல்ல Not only your bands, உனக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறவங்கள கட்டுகளும் அவிழ்ந்து போகும் the bands of to your neighbor left and right will be removed. அப்படியே சில நிமிடங்களில் எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போகும் Within few minutes, everyone bands will be loosened. ஆமென் அது மரணக்கட்டா இருந்தாலும் it may be the bands of பாதாள கட்டா இருந்தாலும் it may be the bands of பாவ கட்டா இருந்தாலும் it may be the bands of sins எந்த கட்டா இருந்தாலும் whatever the bands may be பிசாசோ செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ whatever may be sin or witchcraft or any kind of satanic problems வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ it may be the sicknesses or weaknesses or diseases எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்க்கக்கூடியவராய் வந்திருக்கிறார் the lord is well able to be perform all the bands to be loosened now Hallelujah. Hallelujah. Amen. Amen. Amen. ஏ இயேசுவையும் மரணத்தின் வல்லமையும் பாதாளத்தின் வல்லமையும் கட்டியிருந்தது and uh, jesus was bound by the sorrows of death and sorrows of hell ஆனால் மரண உபாதையின் வல்லமையை கத்தர் கட்டுகளை அவிழ்த்தார்னு bible சொல்லுகிறது but the bible says and he have loosened the tortures of death அந்த வார்த்தை உண்மையானால் இன்னைக்கு உன்னுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுவது உண்மை if the words are true it is true that all your bands be removed now இன்றைக்கு கத்தர் உன் கட்டை அவிழ்க்க தான் கொண்டு வந்திருக்கிறார் today the lord brought you here to band all the loose to be bands அது உன் அறிக்கையினால் முடியும் it is possible with your confession ஆமாம் ஆமாம் எல்லா ஊழியக்காரருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படணும் all the servants of bonds must be எல்லா தாய் கட்டுகளும் அவிழ்க்கப்படணும் and all the bonds of the mother should be எல்லா தகப்பன் கட்டுகளும் அவிழ்க்கப்படணும் and all the bonds of all fathers must be எல்லா வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் எல்லாருடைய கட்டு அவிழ்க்கப்படணும் all the bonds of and young boys should be எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கட்டு அவிழ்க்கப்படணும் all the bonds of the Sunday school teachers must be removed கட்டவிழ்க்கப்பட்டவனாய் நீ திரும்பி போக வேண்டும் today you must return with the one who was loosed by your bands போதும் it's enough நீ கட்டப்பட்டிருந்தது போதும் it is enough that you were bounded நீ கட்டப்பட்டிருந்த நாட்கள் போதும் the days that you are bound is enough ஆமாம் ஆமான் இப்பொழுது சொல்லப்பட்ட கட்டுகள் என்னில் இருக்கிறதை உணர்கிறேன் அதுக்கு நான் இடம் கொடுத்தது உண்மை அதிலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன் சொல்றவங்க எலும்பி அறிக்கையிடலாம் and those who say that i feel all the bindings in me that you have uh, told forth is true and i realize it that and those who say let stand up and confess 1 minute தான் for 1 minute எலும்பி எந்த கட்டு இருக்குன்னு உணர்த்தப்பட்டீங்களோ அதை சொல்லிட்டு உட்காருங்க இன்னைக்கு அந்த கட்டு And what the, bands that you have felt now, you stand up and confess that today the bands must be broken. And it should be like a fight. bands, it is fired out. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Bakara bakara vania. ஆமா நூத்துக்கு நூறு எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் And how many want 100% of deliverance? நூத்துக்கு நூறு எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் And how many says I need 100% deliverance? போடுங்க முழங்கால் போடுங்க Bend your knees. நான் டைம் நான் பேசுறது நிறுத்த போறேன் கத்தர் பேச போகிறார் I am going to stop my speaking and Lord is going to speak with you. யாருக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிராதீங்க And don't disturb among yourself. ஆனா ஒரு வல்லமை உண்மையில் இறங்கும் The power will come upon you. பலிபீடத்திலிருந்து அந்த வல்லமை புறப்படுகிறது The power is proceeding out of the altar. சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது The power proceeds out of the throne. சியோனிலிருந்து அது புறப்படுகிறது. Coming out of Zion. السهالي يا رام ஆமா ஆமா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று உண்மையானால் if it is true that your sins are forgiven அவருடைய இரத்தம் உன் மேல் பட்டது உண்மையானால் if it is true that his blood was touched upon you இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுவார் today the lord will speak to you உன்னுடைய தரிசனம் புதுப்பிக்கப்படும் your sins will be renewed உன் தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் The Lord will anoint your head with fresh oil. இதுவரை நீ பெறாத ஒரு அபிஷேகம் anointing that you receive not to let ஓ உன்னை இப்பொழுது சந்திக்க போகிறது. now it is going to visit you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. ஆமாம் உனக்கு கிடைக்கிற அபிஷேகத்தின் மூலமாக through the anointing that is given to you உன் குடும்பத்துல இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும் and all the bands of your family will be removed ஒரு நிமிஷம் பவுலும் சீலாவும் தேவனை துதித்தாங்க எல்லாரோட கட்டுகளும் கலந்து போயிடுச்சு and paul and silas praised god all the everyone's bands were loosened ரெண்டே ரெண்டு பேர் only two were praised god அப்படியானால் நீங்க குடும்பத்துல நாலு பேர் இங்க முழங்கால நின்று கொண்டிருக்கிறாய் if so the four of your family members are staying on knees ஆமா உன் பிள்ளைங்க எங்கயாவது இருக்கலாம் and your children may be any place உன் மனைவி எங்கயோ இருக்கலாம் and your wife may be in any place உன் புருஷன் எங்கயோ இருக்கலாம் your husband may be in any place உன் சகோதரன் சகோதரி எங்கயோ இருக்கலாம் your brother or sister may found some other place இப்பொழுது இறங்குகிற அபிஷேகம் the anointing which descend now எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகணும் and all the bands will be removed right hallelujah now. ஆமேன் ஆமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் வந்துருச்சா Do you got that assurance? என் பாவத்தை கத்தர் மன்னிச்சாருன்னு நிச்சயம் வந்துருச்சா Have you got the assurance that Lord have forgiven my sin? எப்போ அந்த நிச்சயம் வந்துச்சோ அப்பமே பாதாளம் நடுங்க ஆரம்பிச்சிரும் When you got the surety, at that time the hell will start to tremble. எப்போ அந்த நிச்சயம் உனக்குள்ள கரை புரண்டு வந்துருச்சோ பாதாளத்தின் கட்டுகள் கலன்று போய்விடுகிறது the assurance overflow in you all the bands of the sins and hell will be removed தைரியமாயிரு and be courageous ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் the lord is loving you hallelujah hallelujah hallelujah அநேக பெற்றோர்கள் ஒரு சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிறது இல்லை many parents do not give room for the proper anointing அநேக வாலிபர்கள் சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கிறது இல்லை many youths are not giving room for the proper anointing ஆனா எனக்குள்ள ஆவியானவர் பயங்கரமா போராடிட்டு இருக்காரு but the spirit of god is intervening with me greatly இன்னைக்கு தான் விடுதலையின் நாள் and today is the day of deliverance இன்னைக்கு தான் கர்த்தர் உனக்கு இடைபடுகிற நாள் and today is the day the lord is dealing with you இன்னைக்கு ஒரு வல்லமை உன் மேல வந்து விழட்டும் and today let the power fall upon you விடாத do not leave him விடாத வல்லமையை பற்றிக்கோ hold on the power of the lord அமேன் என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது மன்னன் கேரசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு மன்னன் கேரசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு என்ன ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது அமே என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது மனம் கிடைச்சு பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே கிடைச்சு பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே இனியின் ஆனந்தம் இனியின் ஆனந்தம் சொல்லக்கூடாதே இனியின் ஆனந்தம் இனியின் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மனம் கிடைச்சு பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே எல்லாம் மன்னித்து விட்டாரே மனம் கிடைச்சு பாவத்தை எல்லாம் ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா ஆமேன் ஆமேன் நீ பாவரிக்கை செய்தது இதே நேரம் தான் and this is the time that you have committed sin ஆனா பிசாசு உன்கிட்ட போராடிட்டே இருக்கான் but the devil is fighting with you இப்போ உன் வாயில இருந்தே ஒரு வார்த்தை பாவத்தை மன்னித்து விட்டாரே and the word for proceeding out from the lord have forgiven my sin அப்பனா அவன் தலை நசுக்கப்படுகிறது என்னைய நானந்தம் என்னைய நானந்தம் சொல்ல கூடாது என்னைய நானந்தம் என்னைய நானந்தம் சொல்லக்கூடாது மன்னன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு என்னைய நானந்தம் என்னைய நானந்தம் சொல்லக்கூடாது என்னைய நானந்தம் என்னைய நானந்தம் சொல்லக்கூடாது மன்னன் கெடுச என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு மன்னன் கெடுச என் பாவத்தை இணையினானந்தம் இணையினானந்தம் சொல்லக்கூடாது இணையினானந்தம் இணையினானந்தம் சொல்லக்கூடாது மனதிரசை மௌத்தியெல்லாம் மனித்து விட்டாரே மனதிரசை மௌத்தியெல்லாம் மனித்து விட்டாரே மனதிரசை மௌத்தியெல்லாம் மனித்து விட்டாரே மனதிரசை மௌத்தியெல்லாம் மனித்து விட்டாரே ஆமாம் இந்த இந்த கூட்டங்களுக்கு வரும் பொழுது நாம் வெகு தூரத்துல இருந்தோம் தேவ சமூகத்தை விட்டு out of the presence of God மகிமையை விட்டு living the glory of God தேவ சத்தத்தை விட்டு and from the voice of God தேவனுடைய தரிசனத்தை விட்டு and from the vision of God பல சூழ்நிலைகளில பல வல்லமைகளில நாம் வெகு தூரத்துல இழுத்து செல்லப்பட்டிருந்தோம் in many circumstances and we were drawn far away from the Lord ஆனா தேவன் என்ன பண்ணாரு but what the Lord did வசனத்தை அனுப்பி the Lord sent His word, ரத்தத்தை அனுப்பி He sent His blood, உணர்வை அனுப்பி and He sent His feelings, அவருடைய அன்பை அனுப்பி He sent His love, அபிஷேகத்தை அனுப்பி He sent His anointing. ஓ உன்னை இழுத்து கொண்டார் He drawn you towards Him. அமேன் உண்மையாகவே நான் தூரத்தில் கிடந்த ஒரு ஆள் கத்தரனை இழுத்து கொண்டார் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன் அவருடைய இறக்கம் அவருடைய தயவு என்னை இழுத்துச்சு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க உண்மையா அனுபவத்தில் சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம் என்னை இருந்தா நான் நாசமாக போயிருப்பேன் ஆனா தேவன் இழுத்துக்கொண்டார் கொண்டார் எங்க வரை இழுத்து கொண்டார் இயேசுவின் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ளுவரை இழுத்துக் கொண்டார் என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே ஆயந்த என்றும் என்ன மதுர சொல்ல சொல்லறியாதே இன்னேசர் மார்பிலே நான் சாயும் வீரமே இன்னேசர் மார்பிலே நான் சாயும் வீரமே ஆயத்தை இன்பம் என்ன விகிதம் சொல்லறியாதே என்ன என்பம் என்னவது சொல்லறியாதே இந்நேசமாவிலே நான் சாயும் நேரமே இந்நேசமாவிலே நேரமே ஆ என்ன என்பம் என்னவது நான் சொல்லறியாதே ஆ என்ன என்பம் என்னவது நான் சொல்லறியாதே ஆ என்ன என்பம் என்னவது நான் சொல்லறியாதே ஆ என்ன என்பம் என்னவது நான் சொல்லறியாதே ஆ என்ன என்பம் என்னவது நான் சாத்தான் தோற்று போனான் உன்னோடு போராடின வல்லமை தோற்று போய்விட்டது உன்னை இதுவரை கட்டுப்படுத்தி இருந்த சக்தியை கத்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார் நீ மன மகிழ்ச்சியாயிரு ஆமன் ஆமன் ஆமன் ஆமன் ஆமன் என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே ஓ என்ன இன்பம் என்று மதுரம் சொல்லறியாதே ஓ என்ன இன்பம் என்று மதுரம் சொல்லறியாதே என் மார்பிலே நான் சாயும் நேரமே மார்பிலே நான் சாயும் இந்த மந்திரம் சொல்லறியாதே என் நேசமாவினே நான் சாயும் நேரமே என் நேசமாவினே நான் சாயும் நேரமே ஆயிரம் இன்பம் என்ன மந்திரம் சொல்லறியாதே ஆயிரம் இன்பம் என்ன மந்திரம் சொல்லறியாதே ஆயிரம் இன்பம் என்ன மந்திரம் சொல்லறியாதே ஆயிரம் இன்பம் என்ன மந்திரம் சொல்லறியாதே ஆயிரம் இன்பம் என்ன மந்திரம் சொல்ல baravari நான் கவிழ்த்து போட்டேன் இனி என் ஆலோசனை நிலை நிற்கும் உன் வழிகளை நான் அடைத்து போடுகிறேன் என் வழிகளை நான் உனக்காக திறக்கிறேன் நீ உன் அறையை கட்டிக்கொள் You gird up your loins. உன் அறையை நீ கட்டிக்கொள் You gird up your loins. என் வழிகளில் நடக்க உன்னை தீர்மானித்துக்கொள் You determine to walk in my ways. என் வழிகள் உனக்கு இன்பமாய் இருக்கும் My uh, ways will be pleasant for you. என் வழிகள் உனக்கு சமாதானத்தை தரும் My peace, my ways will give you peace to you. என் வழிகள் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும் My ways will give you victory. என் வழிகளில் நான் உனவோடு கூட இருப்பேன் I will be with you in my ways. உன் உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் I have seen your tears and lamentation. உன் ஆத்துமாவின் அலறுதலை நான் கேட்டேன் I have heard the crying of your soul ஓ இனி நான் மௌனமாய் இருக்க மாட்டேன் I will not be silent anymore. என் ஜனத்துக்காய் நான் எழுந்து அருளுவேன் I will rise up for my people. கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் துதித்து கொண்டே இருப்போம் For a while, let us all keep praising God. ஆமென் கர்த்தர் ஒரு ஆழமான சுத்திகரிப்பை நடத்தி The Lord is doing a great, a great deep sanctification. வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் ஒரு 10 நிமிஷம் பண்ணிக்கிட்டே Let us offer only praises for 10 minutes. கத்தர் பேசினால் பேசட்டும் if the lord speak let us speak to us amen கத்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருங்க let us all glorify and give praises to god ஒரு அக்கினி ஒரு அக்கினி இறங்க போகிறது the fire going to come down அன்றைக்கு பலிபீடத்தில் இறங்கின கடைசி அக்கினி the last fire that came upon the altar amen எல்லாவற்றையும் பச்சித்து போட ஒரு அக்கினி இறங்க போகிறது the fire that descends to devour everything is going to come down in our midst துதியுங்க praise god துதியுங்க praise god உங்கள் உங்கள் ஆவியில எதற்காக ஏவப்படுகிறீர்களோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க and whatever you urge, get urging in your spirit uh, praise god for it ஆவியானவர் எதெல்லாம் உணர்த்துகிறாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க and for all the what the spirit of god is urging you we praise him இந்த வருஷத்துல நடந்த நன்மையோ தீமையோ எதையெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே and good or evil what the lord have told you and praise god for it யாரும் ஸ்தோத்திரத்தை நிறுத்த கூடாது and no one should cease praising முடிஞ்ச கண்ண மூடு கையை உயர்த்து போராடி ஸ்தோத்திரம் பண்ணு ஒரு பெரிய ஜெயத்தின் கொடி பறக்க போகிறது Close your eyes, lift up your hands and praise God. A victory of banner is going to fly over us. செய்வது எனக்கு லேசான காரியம் உன் கட்டுகளை நான் அறுத்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நல்ல சத்தமா துதியுங்கள் துதியுங்கள் ஓ ரபக்க துடபக்க துடபானியா Sahania. அமேன் அமேன் என்னுடையவர்களோடு நான் பேசுவேன் I will speak with my belonging to you. என்னுடையவர்களை நான் உயிர்ப்பிப்பேன் and they that belong to me i will resurrect them என்னுடையவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் i will fight for mine என்னுடையவர்களுக்காக நான் போராடுவேன் and i will fight for they that are mine என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கும் நான் கொடேன் I will not give my glory to anyone. ரேபாலா வாரியா ரபாலா ரபாலியா ரபாலா கராபாலா இபாலா கராபாலா கராபாலா இபாலா கரா வக்கரா பாலா இபக்கரா வக்கரா நிபா Bala Ribala karaba karamana saharamana. Ribala karabani Bala tıra. Ribakara bakara bala kara bala katıra. bala şana. Evet. ஹalleluya எல்லாரும் கர்த்தரை துதியுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya அவர் சமூகம் என் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நேரம் சமூகமே சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தம் உள்ள தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வந்து ஆளுகை செய்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இன்னும் நாளை காலை மாலை இருக்கிற கடைசி கூட்டங்களை தெய்வம் முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எனக்கு ஒரு ஆசை ஞானஸ்தானம் எடுத்த எல்லா விசுவாசியும் ஆணோ பெண்ணோ எல்லாரும் கத்துடைய பந்தியில் புது வருஷத்தில் உட்காரணும் அப்படி இல்லைன்னா அந்த குடும்பம் முன்னேற முடியாது குடும்பத்தில் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகாது அது அப்படினால எல்லா விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்த தாயோ தகப்பனோ புருஷனோ மனைவியோ வாலிபனோ எல்லாரும் கத்துடைய பந்தியில் புது வருஷத்தை தொடக்கணும் கத்தர் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா அருமையான நல்ல இயேசுவே இந்த ஆசிரிக்கப்பட்டதான நல்ல நாடுகளுக்காக நாங்களும் துதிக்கிறோம் இந்த வருஷத்தின் கடைசி நாடுகளில் நம்முடைய பாதத்தை தரித்திருக்கவும் எங்களை சுத்திகரித்து கொள்ள முடியாகும் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாகும் எங்களுக்கு ஆசிரியக்கப்பட்டதான நல்ல நாளை நாளுமே துதிக்கிறோம் என்ற கூட்டங்கள் எல்லாம் அந்த பொருட்படுத்தி மட்டுமாக நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் மாலை வெளியிலும் கத்தாவே தேவ சமூகத்தில் வந்து எங்களை முடியாக ஆண்டவரை எலியா தன்னை வெளிப்படுத்த செப்பனிட்டது போல எங்களோட ஜீவத்தை சரிப்படுத்தும்படியாக ஆண்ட ஜீவத்தில் குறவுகளை சுயத்தை முற்றும் முடியாக ஆண்டு நீ சித்தம் கொண்டபடினாலுமே துதிக்கிறோம் ஆண்டவரே தாழ்த்தி சுத்திகரித்து நம்மளோட பிள்ளைங்களோட ஜீவத்தில் நீ ஆழமான கிரியை நடப்பித்தபடினாலுமே துதிக்கிறோம் ஆண்டவரே முக்க ஸ்தோத்திரம் மரண கட்டுகளான மரண பயத்தின் விடுதலை கொடுத்தபடினாலுமே துதிக்கிறோம் ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமையால் வேதனை கொடுக்கிற சங்காரத்தின் வல்லமையில விடுதலை கொடுத்தபடினாலுமே துதிக்கிறோம் ஆண்டவரே முக்க ஸ்தோத்திரம் இந்த நாடுகளுக்கு கத்தா பிசாசின கட்டுகளில் முற்றிலுமாக விடுதலாக்கப்பட்டு கொண்டு பாதாளத்தின் கட்டுகள் விடுதலாக்கப்பட்டு கொண்டு ஆண்டவர் அக்கிரமத்தின் கட்டு விடுதலாக்க கொண்டு பிசாசு கட்டி வச்சிருந்த கட்டுகள் விடுதலாக்கப்படும்படியாக நீ சித்தம் கொண்ட பண்ணாலும் துதிக்கிறோம் ஆண்டரே நீ கட்ட அவிப்பே துதிரே அந்த வாய்ச்சத்தங்களை பற்றி நிறைவேற்றி பண்ணினாலும் நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே சிறைச்சாலையின் அத்தனை பேர் விடுதலை பெற்ற போல அந்த கட்டுகளை நாங்கள் விடுதலாக்கப்படும்படியாக பரிசுத்தாவியான மூலமாக எங்களோட மத்தியில் அசைவாடி எங்களோட உயிர்ப்பித்த பிரதான இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களை வழி நடத்துவேன் சொன்னீரே எங்களை கரம் பிடித்திருக்கேன் சொன்னீரே உங்களோட வழியில் எங்களை நடத்தி நிறமான ஆசிர்வாதம் இன்னும் பெற்றுள்ள தகுதியுள்ளவர்களாக ஊறு மாற்றும் கிருவியில் கருத்தில் ஒப்படைக்கிறோம் மீதியான குட்டங்கள் எல்லாம் பொருட்படுத்த ஆசிர்வாதமாக மாற்றி மாற்றி தாரும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமாம் நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட சகல பரிசுத்தவாங்களோடும் கத்தராக இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக ஹலே லுயா ஹலே லுயா